وآله وسلم الفيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وآله وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து சகலதை மடக்கி ஆளக்கூடியவன் வல்லவன் அல்லாஹு சுபகானவுக்கே உரித்தானது சலாம் என்ற கருணையும் சலாத் என்ற ஈடேற்றமும் அஹ்மதுல் முஜிதபா செய்யதுல் கவுனை ஹாசமுல் நபியின் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலை வாலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த உத்தம சகாபாக்கள் தாபிகள் சபாவு தாபிகள் கயாமத்தினால் வரலாற்றின் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் உண்டாகும் என்னென்ன விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு அவை எங்களை எங்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹாக்கு சுகானா எவைகளை எங்களுடைய தடுத்திருக்கின்றார் அவைகளை தடுத்துக் கொள்ளும்படியும் முதலாவது அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் எடுத்துக்கூடிய எல்லாமே நல்லதே இருக்கிறது ரகுல் ஆலமின் அல்லாஹாக்கு இந்த மனிதர்களை உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டிய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 நாடினவர்களை கண்ணியப்படுத்துறார் அவர் நாடினவர்களை கேவலப்படுத்துறார் இரவுக்குள்ளால பகலை உண்டாக்குறவனும் அவன் தான் பகலுக்குள்ளால இரவு உண்டாக்குறவனும் அவன் தான் உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளை உண்டாக்குறவனும் அவன் தான் உயிருள்ள பொருளை உயிரற்ற பொருளாக மாத்துறவனும் அவன் தான் முழு மனித சமுதாயத்துக்கும் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாம அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அல்லாஹ் அந்த புறத்திலே அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் ஒரு மூணு கட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலாவது குழந்தையுடைய பருவம் இரண்டாவது வாலிபத்துடைய பருவம் மூணாவது வயோதிபத்துடைய பருவம் இந்த குழந்தையுடைய பருவத்துல மனிதனுக்கு அறிவு அவ்வளோ வேலை செய்யறது இல்லை ஆனா வாலிபத்துடைய பருவங்களையும் வயோதிபத்துடைய பருவங்களையும் அந்த மனிதனுடைய அறிவு உயர தோறும் இந்த இவ்வாறு உலகத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஏற்பாடு செஞ்சு உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நன்றி உள்ளவனாக வாழ்வது அல்லாஹ் விரும்புகிறார் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக வாழ்வதல்லாக அல்லாஹ் விரும்புகிறார் என்ற உலகத்திலே வாழ்க்கையில மக்கள் ரெண்டு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இம்மா ஷாகிரோ ஒரு கூட்டம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னொரு கூட்டம் அல்லாவுக்கு மாறு செய்த கூட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க விரும்புகிறான் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக உலகத்தில் வாழ விரும்புகிறார் எனக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே எந்த கட்டம் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இருந்தாலும் இந்த எல்லா சட்டங்கள்ல ஈக்கிறவங்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான இன்பமான வாழ்க்கை அல்ல எதுல வச்சிருக்கிறான் என்றா அல்லாத அன்பல மட்டும்தான் அல்லா வச்சிருக்கிறார் ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் வாலிபர்களுக்கும் தான் வயோதிபர்களுக்கும் தான் படித்தவர்களுக்கும் தான் பாமர்களுக்கும் தான் எல்லாருக்குமே இன்பமான வாழ்க்கை அல்லா வச்சிருக்கிறார் ஒரே ஒரு வழி அல்லாவிட அன்புல மட்டும் அல்லாத அன்பத மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில உள்ளதை வழிபடுத்து வாழ்ந்துட்டான் என்றா உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாத அன்ப மட்டுமே தன்னுடைய உள்ளத்துல சுமந்துட்டான் என்றா உலகத்துடைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையா மாறும் அதற்கு பின்னால இபாதத்தும் இன்பமாகும் முழு வாழ்க்கையும் இன்பமாகும் அல்லாத அன்புல நுழைஞ்சதுக்கு பின்னால முழு உலகமே பிரகாசமாகிடும் மனிதனுக்கு கணிதத்துடைய மேலான பெரியோர்களே சகோதரர்களே அப்புள் ஆளுமை நல்லா சுகாதார இந்த அடியாளுக்கு அல்லா ஒவ்வொரு கட்டங்களை ஏற்பாடு செஞ்சு வச்சு கொடுத்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு கட்டங்கள மனிதன் அடையக்கூடிய சந்தர்ப்பம் அந்த ஒவ்வொரு சட்டங்களுக்கு அந்த ஒவ்வொரு நிலைமைக்கு தன்னுடைய உள்ளத்தை கொடுக்காம அல்லாத அன்புக்காக வேண்டி மட்டும் தன்னுடைய உள்ளத்தை கொடுத்து வாழ்ந்தான் என்றால் அந்த மனிதன் இன்பமான வாழ்க்கை காண வேண்டி இன்பத்தை மனிதன் அனுபவிப்பார் உலகத்துடைய வாழ்க்கையில அவ்வளவு ஆளுநர் எல்லாம் நம்ம சுகாதாரத்தால விளங்கப்படுத்துறார் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி கட்டம் கட்டமாக பிரிச்சிருக்கிறார் என்றதை பிரான் எல்லாம் விளங்கப்படுத்துறார் اعلموا انما الحياه الدنيا لعب ولهو وزينه وتفاخر بينكم وتكاثر في الاموال والاولاد குரான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறார் மனிதனை நல்லா விளங்கிக்கோங்க எழமு மனிதர்களை நல்லா விளங்கிக்கோங்க அன்னமல் ஹயாத்து துனியா உலகத்துடைய வாழ்க்கை என்றதே நடை ஒரு விளாண்ட போல லகு ஒரு மீன் நிலையத்தை போல வத்தீனா ஒரு அலங்காரத்தை போல ஒருத்தருக்கொத்தர் பெருமை அடிச்சு கொள்வாங்க தன்னுடைய சொத்து செல்வங்களை கூட்டுற விஷயத்திலையும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கிற விஷயத்திலையும் ஒருத்தருக்கொத்தர் பெருமை அடிச்சு கொள்வாங்க இதுதான் உலகத்திலே வாழ்க்கை இதுதான் உலகத்திலே வாழ்க்கை எனக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே இந்த கட்டங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ள அல்லாத அன்ப தவிர இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காகவே தன்னுடைய உள்ளத்தை பலை கொடுத்துட்டான் என்றா உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் சுமையோட தான் வாழுவான் சுமையோட தான் வாழுவான் எப்படி ஒவ்வொரு கட்டங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாத அன்புக்காக வேண்டி உள்ள பறி கொடுப்பாரோ அப்ப அந்த மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில இன்பமான வாழ்க்கைக்காக வேண்டி தள்ளப்படுவார் இன்பமான வாழ்க்கையை அடைவார் உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் அல்லாவுடைய அன்பை விட்டு இன்றைக்கு தூரமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாத அன்பை விட்டு தூரமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்பம் என்ன என்று தெரியாத மனிதன் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மதுபானங்கள் அறையிறவங்க போதை வந்து கடுமை அழிக்கிறவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இதுதான் ஆனந்தரே இன்பம் என்று பெண்களுடைய விஷயத்துல உள்ளதை பலி கொடுத்தவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இதுதான் ஆகப்பெரிய இன்பம் என்று உலகத்துல வாகனங்கள கட்டிடங்கள கட்டுறதுல உள்ளதை பலி கொடுத்தவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இதுதான் ஆகப்பெரிய இன்பம் என்று அல்லாத அன்புடைய போதைக்கு முன்னால அல்லாவுடைய அன்புடைய இன்பத்துக்கு முன்னால இதெல்லாம் தூசி ஆபத்தரிய இன்பம் அல்லாவோட அன்பு மட்டும்தான் உண்மையான உலக அல்லாவோட அன்பு மட்டும்தான் உள்ளத்து அல்லாவோட அன்புக்காக வேண்டி பறி கொடுத்து உள்ளத்தில் அல்லாத அன்பை சுமந்து வாழ்ற வாழ்க்கை இது இதுதான் உண்மையான இன்பம் இதுதான் உண்மையான இன்பம் அல்லாஹ் சுபகான ஒரு ஆளா தியாமத்துடைய நாள்ல எல்லா மனிதர்களையும் எல்லாம் ஒன்று கூட்டுவார் தியாமத்துடைய நாள்ல எல்லா மனிதர்களையும் எல்லாம் ஒன்று கூட்டுவார் ஒன்று கூட்டி ஒரு கேள்வி எல்லாம் கேட்பார் குரான் எல்லாம் அதை விளம்பப்படுத்துறார் யா ஐயோஹல் இன்சான் ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك குரான் அல்லாஹ் வேகப்படுத்துறார் தியாகத்துடைய நாள்ல எல்லா மனிதர்களையும் எல்லாம் ஒன்று கூட்டுவார் ஒன்று கூட்டி ஒரு கேள்வி எல்லாம் கேட்பார் யா ஐயுஹல் இன்சான் ஏ மனிதனே மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் சந்தியான ரப்பு அல்லாஹ் அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு உலகத்துல உன்னை எது ஏமாத்துகிறது என்றெல்லாம் கேட்பார் அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு அல்லாவுடைய நினைவை விட்டு உலகத்துல உண்மை எது ஏமாற்றது அல்லாஹ் கேட்பான் தியாகத்துடைய நாள்ல ஆதம் அலை இஸ்லாம் ஒருத்தலாம் இருந்து கடைசி மனிதர்கள் மட்டும் அல்லாஹ் சேர்த்து வச்சிருப்பான் அதை கேட்கறது அல்லா அப்போது ஆளுநர் அல்லாஹ் சுபகான ஒருத்தரா குரான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறார் யாரையோடு இருந்தான் மனிதனே மன கர்வ கபிரபிகல் கரீம் சரியான ரப்பு அல்லாஹ் அல்லாவுடைய ஞாபகத்தை மிக்க உலகத்துல உன்னை எது ஏமாத்துறது எல்லாம் கேட்பான் அல்லது அவன் எத்தகையவன் என்றால் எங்களை இந்த உலகத்துக்கு உருவாக்கிறவன் அல்லாம சுபகான எங்களை இந்த உலகத்துக்கு படைத்தவன் அல்லாம சுபகான குரான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ தாய்மார்களோட வயிற்றில இருந்து நாங்க தான் உங்களை வெளியாக்கினோம் அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு எதுவுமே தெரியாது என்பதாக அல்லாஹ் சொல்றான் மேலும் அல்லாஹ் கடமைப்படுத்துகிறான் மனிதனுடைய ஆரம்பம் ஒரு பெயர் தள்ளப்பட முடியாத ஒரு விந்துக்குறியாக தான் மனிதன் ஆரம்பத்தில் இருந்தார் அல்லாஹ் தெரிவிக்காதான் அல்லதே பலமாக உங்களே உலகத்துக்கு உருவாக்கியது தான் உங்களே தென்மைப்படுத்தினது நாங்கள் தான் உங்களே மேற்படுத்தினதும் நாங்கள் தான் அவரே ஒரு அழகான தோட்டத்துல இந்த உலகத்துக்கு உருவாக்கினது நாங்க தான் அல்லாத கேள்வி என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் செஞ்ச அப்துல் ஆரவின் அல்லா அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு உலகத்துல அதிகாரை உன்னை எது ஏமாத்துறது என்றெல்லாம் கேட்பார் எது ஏமாத்துறது என்றெல்லாம் கேட்பார் இன்றைக்கு மனிதன் ஏமாறப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புதுகுல் அல்லா அல்லாமா ஷேக் ரஃபீக் தாமத் அவங்க செல்லுவாங்க A man is not his own. He is the product. Production of the producer. The Almighty, the Eternal One. Man provided with all he needs. Air, water, sunlight, food, knowledge. First of all, body and soul. How wonderful man forgets his creator. A man is not his own. மனிதன் மனிதனுக்கு சொந்தமானவன் அல்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரொடியூசர் உலகத்துக்கு எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆளுமையுடைய உற்பத்தி தான் மனிதன் என்றுமே நிலையானவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லா அல்லாவுடைய ஒரு உற்பத்தி தான் இந்த மனிதன் மனிதன் மனிதனுக்கு சொந்தமானவன் அல்ல Man provided with all மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அல்லாவினால் வழங்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு தேவையான காசு வழங்கப்பட்டிருக்குது மனிதனுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் வழங்கப்பட்டிருக்குது மனிதனுக்கு தேவையான அறிவு வழங்கப்பட்டிருக்குது மனிதனுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டிருக்குது எல்லாமே அல்லாவினால் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்குது இது எல்லாத்துக்கும் முன்னால first of all body and soul இந்த மனிதனுக்கு உண்டான உடம்பையும் ரூஹையும் அல்லா வணங்கிக்கிறார் how wonderful man protect his creator ஆனா என்ன ஒரு புதுனம் இது எல்லாத்தையுமே தந்த ரமுலாளவின் அல்லாத மனித உலகத்துல மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எழுதக்கூடிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே ரகுலாளவின் அல்லாஹுடைய அன்பல அன்பல மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில இன்பத்தை காணலாம் இந்த ஏழு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களின் பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது லவ் அல்லாம் சொல்யூஷன் டு வேர்ல்ட் இந்த எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு அல்லாத அன்பு மட்டும்தான் அல்லாத அன்பு மட்டும்தான் அல்லாத அன்பு மட்டும்தான் எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் தீர்வு இது ஆண்களும் விலகோடும் பெண்களும் விலகோடும் பெண்களுக்கு விலகல் செய்யும் இது நாங்களும் அடையணும் மத்தவங்க அடையணும் என்ற ஆசையும் வைக்கணும் ஏழுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் அல்லாத அன்புடைய இன்பத்தை அல்லாவுடைய அன்புடைய இன்பத்தை உலகத்துல பெறுவோம் எனக்குரிய வேளாண் பெரியோர்களே சகோதரர்களே ரப்பல் ஆலமின் அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு அன்புடைய இன்பத்தை மனிதன் எல்லாத்துக்கும் அடையலாம் அதுக்கு எந்தவித தகுதியும் தேவையில்லை எந்த தகுதியும் தேவையில்லை அல்லாஹ் அன்பு அடையலாம் படிச்சவனா இருக்கணும் பணக்காரனா இருக்கணும் எந்த தகுதியும் தேவல்ல படித்தவருக்கு மேலும் படிக்காதவர்களுக்கும் மேலும் பணக்காரனுக்கும் மேலும் ஏழைகளுக்கும் மேலும் ஆரோக்கியம் இருக்கிறவங்களுக்கும் மேலும் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் மேலும் எந்த நிலப்பாட்டில் இருந்தாலும் அல்லாத அன்புடைய இன்பத்தை அடையலாம் அதுக்கு முதலாவது சட்டமாக மனிதன் சௌபா இசைகப்பாளர்களுடைய வாசலுக்கு போகணும் உடனடியாக சௌபா இசைகப்பாளர்களை செஞ்சு கொள்வோம் அல்லாத அன்புற மனிதன் ஆவிட்டான் என்றா உலகம் பிரகாசமாகிடும் அதற்கு பின்னால மனிதன் எல்லா விஷயங்களும் முழு வாழ்க்கையும் இன்பமயமான முறையில மாறிடும் இன்பம் அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாத அன்பு மட்டும்தான் இன்பமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அல்லாத அன்பு மட்டும்தான் எனக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே சௌபா இஸ்திரப்பாருடைய வாசலுக்கு போயிட்டு சௌபா இஸ்திரப்பார்களை பண்ணிக்கொள்வோம் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவங்க வாலிபனா இருந்தாங்க அல்லா அல்லாவுடைய சலீலாக அல்லா ஏற்றுக்கொண்டார் அல்லாவுடைய நண்பனாக அல்லா ஏற்றுக்கொண்டார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வசலாம் அவங்களுடைய செயல்பாடுகளை தான் இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜில செஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவங்க அல்லாத அன்புல அல்லாத அன்புக்காக வேண்டி செஞ்ச செயல்பாடுகளை நாங்க இன்றைக்கு ஹத்தியா செஞ்சு கொண்டிருக்கிறோம் கியாமத்தால் மட்டும் அது நடந்து கொண்டுதான் நிற்கிறோம் கெட்டிடத்துல நின்று தம் தம்முடைய நீர் ஜமராத்துக்கு கல்லடிக்கிறது கொடுக்கிறது இதெல்லாம் இப்ராஹிம் அலை அவங்க இந்த செயல்பாடுகள் அல்லாத அன்பனை செஞ்சா அல்லாத அன்பனை உள்ளத பறிகொடுத்த செஞ்ச செயல்பாட அல்லாஹ் சுபஹானஹு அல்லாஹ் போற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் இதை கடமையாக்கி அல்லாஹ் வெச்சிருக்கிறார் கண்ணுக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவுடைய அன்பை சுமந்தாங்க உலகத்துல வாழற வாழ்க்கை அல்லாவுடைய அன்புக்காக வேண்டி உள்ளத்தை பறி கொடுத்தாங்க அதனாலதான் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்க கேட்கிற துவாவை அல்லாஹ் குரான்ல விளம்பப்படுத்துறாங்க لا تخزني يوم يبعثون لا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون الا من اتى الله بقلب سليم இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவங்க கேட்ட துவாவை குரான் அல்லாஹ் விளக்கப்படுத்துறார் லா துஹ்ஸினி யௌம யுபஅதூன் யா அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல நீ என்னைய கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் யா அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல ஏந்த சொத்து செல்வங்களோ ஏந்த பிள்ளை குட்டிகளோ எனக்கு பிரயோஜனம் தரப்போவது இல்லையா அல்லாஹ் இல்லாமன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம் யாரு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமான முறையில அல்லாத அன்பை சுமந்து கொண்டு போவாங்களோ இந்த உள்ளத்தை தவிர வேற எதுவுமே பிரயோஜனம் தர போறது இல்லை தியானத்துடைய வேற எதுவுமே பிரயோஜனம் தர போறது பெரியவர்களே சகோதரர்களே அவங்க உலகத்துல ஒவ்வொரு கட்டத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் கஷ்டங்கள் எல்லாம் இன்பமான முறையில மாறிட்டு கவலைகள் எல்லாம் சந்தோஷமான முறையில மாறிட்டு எல்லாமே இன்பமயமான முறையில முழு வாழ்க்கையும் மாறிட்டு நம்ம வாழ்க்கை உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளத்துல அல்லாத அன்பை கொண்டு வாழலாம் அதனால எல்லாமே இன்பமாகிடும் அல்லாத அன்பு வந்துட்டா கஷ்டம் என்ற ஒன்றும் இல்ல ஆகி போறோம் சஞ்சலம் என்ற ஒன்றும் இல்ல துக்கம் என்ற ஒன்றும் இல்ல எல்லாமே இன்பம் தான் எல்லாமே இன்பமயமான முறையில மாறிடும் முழு வாழ்க்கையும் இன்பமாகிடும் அல்லாத அன்பு உள்ளத்தில் ஆழமான முறையில வந்துட்டு செல்லிருந்தார் சகோதரர்களே ஒவ்வொரு நன்றி உள்ளவர்களாக அவங்க உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோயால முழு ஊரும் தள்ளி வைக்கிறாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காட்டுக்கு போறாங்க மனைவி மட்டும்தான் திருமணம் இருக்கிறாங்க அந்த அந்த நோய் தன்னுடைய உடல் முழுக்க அது பரவக்கூடிய சந்தர்ப்பம் தன்னுடைய உள்ளது கிட்டையும் நாவு கிட்டையும் வரப்போகிற துவா கேட்கிறாங்க யா அல்லா இந்த உள்ளத்தையும் நாளையும் மட்டும் நீ ஒன்றும் செஞ்சிடாதே யா அல்லா இந்த உள்ளத்தால தான் உடைய நினைக்கிறேன் யா அல்லா இந்த நாவால உடைய பேசுறேன் யா அல்லா சுபமளிக்கக்கூடியவல்ல ஆக சிறந்த சுபமளிக்கிறவன் நீ தான் யா அல்லா ஐயோ பலி சலாத்து வசலாமா அல்லா பிற்காலத்தில் எப்படி மாற்றினான் என்றால் ஒரு வாலிபர் வாலிபத்துடைய தோட்டம் அல்லாஹ் கொடுத்தார் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் திருப்ப கொடுத்தார் ஐயோ அலை சலாத்து அவங்களுக்கு கண்டிக்கக்கூடிய மேலான சகோதரிகளை நோயில் இருக்கிறாங்க ஆனா இன்பத்தில் இருக்கிறாங்க கவலையிலையும் கெல்ல சஞ்சலத்திலையும் கெல்ல துக்கத்துல கெல்ல இன்பத்திலே இருக்கிறாங்க அல்லாத அன்பு வந்ததுக்கு பின்னால் எல்லாமே இன்பமாகும் அல்லாத அன்பு உள்ளதுல வந்ததுக்கு பின்னால கஷ்டம் எல்லாம் சந்தோஷமாகிடும் சஞ்சலங்கள் எல்லாமே நிம்மதியான முறையில மாறிடும் எல்லா பிரச்சனைகளும் இன்பமான முறையில மாறிடும் அல்லாத அன்புல அவங்க அவங்க ஒரு அல்லா கிட்ட செய்யறாங்க கிட்ட அழுந்து அழுந்து அழுந்து கண் பார்வை அவங்க கண் பார்வையை திருப்ப கொடுக்கிறார் நீங்க நரகத்துக்கு பயந்து அனுபவிங்களா அந்த நரகத்தெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கிக்க முடியாது பகை நீங்க சொர்க்கத்துக்கு ஆதரவு அனுபவிங்களா அந்த சொர்க்கத்தை நான் உங்களுக்கு வாஜிபாக்கிக்க முடியாது பகை வந்திருக்காங்க யா நான் யா அல்லா எனக்கு உன்ன பார்க்கணும் என்ற ஆசை எனக்கு உன்ன பார்க்கணும் என்ற ஆசையா எனக்கு உன்னை பார்க்கணும் என்ற ஆசையில தான் அனுப்பியிருக்கிறார் அல்லாவுடைய அன்புடைய இன்பத்துல அல்லாவுடைய அன்புடைய இன்பம் வந்து கேட்டா கணிதமுடைய மேலான பெரியவர்களே சகோதரர்களே எல்லாமே இன்பம் மட்டும்தான் எல்லாமே இன்பமயமான முறையில் மாறிடும் ஏன்னா இந்த இந்த உள்ளம் இந்த உள்ளத்துல அன்பு சுமக்கிறதுக்கு தகுதியானவன் அல்லாம மட்டும்தான் இந்த உள்ளத்துல பலி கொடுக்கிறதுக்கு தகுதியானவன் அல்லா ஒருவன் மட்டும் இந்த உள்ளத்தை அல்லாஹ் வேற யாருக்கும் பறி கொடுக்கலாம் இந்த உள்ளத்தை அல்லாஹ் வேற யாருக்கும் பறி கொடுக்கலாம் குரான் அல்லாஹ் சொல்றார் குல் இன்கான ஆபாவுக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون قتالها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره قرآن الله சொல்றார் நபியை நீங்க செல்லுங்க உங்களுடைய தந்தைமாரை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய மனைவிமார்களை விட உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட உங்களுடைய உற்றார் உறவினர்களை விட நீங்க சேமித்து வச்சுக்கக்கூடிய உங்களுடைய சொத்து செல்வங்களை விட நீங்க எந்த வியாபாரத்துல அலாபம் வரும் என்று அப்படியா அப்படியாப்பட்ட வியாபாரத்துக்கும் பார்த்த அந்த வியாபாரத்தையும் விட உங்களோட மனம் விரும்பிய உங்களுடைய காணி பூமிகளை விட அகத்த இலைக்கும் மினல்லா அல்லாவுடைய அன்பு கூடணும் அல்லாவுடைய அன்பு கூடணும் எப்ப இந்த எட்டு விஷயங்களை விட அல்லாஹோட அன்பு உள்ளத்துல கூடலையோ அந்த மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில நெருக்கடியான வாழ்க்கையை தான் சொல்லுங்க நெருக்கடியான வாழ்க்கை தான் வாழ்வார் உடலாலையும் மனதாலையும் நெருக்கடியான வாழ்க்கையை தான் மனிதன் வாழ்வார் இன்பத்துடைய இன்பத்துடைய இன்பத்துடைய பாதைக்கு மனிதன் போக வேண்டாம் இன்பத்துடைய வாழ்க்கைக்கு நுழையலாம் எப்ப மனிதன் எட்டு விஷயத்தை விட அல்லா அல்லாவுடைய அன்ப மனிதன் உள்ளத்துல சிறப்பானோ அல்லாவுடைய அன்ப மட்டுமே உள்ளத்துல நோக்கமாக்கி கொள்வானோ அப்ப மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில பார்த்தாலும் இன்பமாയിരിക്കും பேசினாலும் இன்பமாയിരിக்கும் கேட்டாலும் இன்பமாயிக்கும் நடந்தாலும் இன்பமாயிக்கும் மனிதனுடைய ருக்கு இன்பமாவிடும் மனிதனுடைய சுஜூத் இன்பமாவிடும் மனிதனுடைய தகவல் இன்பமாவிடும் மனிதனுடைய குரான் திலாவத் இன்பமாவிடும் முழு உலகத்துடைய வாழ்க்கையும் பிரதாந்தமான முறையில இன்பமயமான முறையில மாறிடும் உள்ளத்தை அல்லாத அன்புக்காக வேண்டி பறிக்கொடுத்தார் கண்டிப்பாக நிலான பெரியவர்களே சகோதரர்களே பல மாக்கள் ஒரு உதாரணம் எடுத்து வருவாங்க அல்லாத அன்பு எப்படி உள்ளத்துல ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து வருவாங்க இந்த லெய்ல மஜுனுடைய கதை லெய்ல மஜுனுடைய கதைய ஒரு உதாரணத்துக்கு எடுத்து வருவாங்க அல்லாத அன்பை எப்படி ஈர்க்கணும் என்றது இந்த என்று ஒரு பெண்ணுடைய ஒரு பேர் லெயில் என்றால் இரவு என்ற அர்த்தம் இரவு இரவு என்றால் இருட்டு என்ற அர்த்தம் அந்த பெண் ஒரு இருட்டான ஒரு பெண் மஜ்ரூன் என்றால் பைத்தியக்காரன் மஜ்ரூன் என்ற அரபில பைத்தியக்காரன் அவரது உண்மையான பெயர் வந்து கை புத்திசாலி அவருடைய உண்மையான பேர்க்கை புத்திசாலி ஆனா மக்கள் எல்லாம் அவருக்கு வைத்த பேர் மஜ்னூன் ஏன் மஜ்னூன் என்று வைத்தாங்கன்னா அவருக்கு லைலட மேல அன்பு லைலடா அந்த அந்த பெண்ணுக்காக வேண்டி உள்ளத்தை பறி கொடுத்துட்டார் அவர் எந்த அளவு தூரத்துக்கு உள்ளத்தை பறி கொடுத்துட்டார் என்றா ஒரு பறவையா வரப்போல யோசிப்பாரா நான் இந்த பறவையா எழுதிக்க கூடாதா இந்த பறவையா இருந்திருந்தா லைலட ஊட்ட போயிட்டு எனக்கு பார்த்துட்டு வர ஜெயிலட ஊர்ல ஒரு நாய் ஒண்ணு வந்துட்டா அந்த நாயை எடுத்து அந்த நாயுடைய கால்களை முத்தமிடுவாரா யாராவது செல்லாங்கன்னா நாய் நஜீஸ்தானேன்னு சொன்னா அவர் செல்லுவாரு நாய் நஜீஸா இருக்கலாம் ஆனா லைலாத ஊர்ல இருந்து வந்த சுட்டி அது நஜீஸ் இல்லைன்னுவாரு லைலாத ஊர்ல இருக்கக்கூடிய வீட்டுடைய செவல் எல்லாத்தையும் போயிட்டு முத்தமிடுவாரு அந்த அளவுக்கு உள்ளங்க பறி கொடுத்துட்டாரு இப்ப இவருடைய வாப்பா என்ன செஞ்சாரு இந்த மஜ்னூன சாபத்துள்ளாம கூட்டி போனார் சாபத்துள்ளாம கூட்டி போனார் சகஜமல்ல முன்னுக்கு சௌமா செய்யறதுக்காக வேண்டி மஜ்னூனை கூட்டிக் கொண்டு போனார் வாப்பா இப்ப மஜ்னூன் காபத்துள்ள முன்னுக்கு இருக்கிறார் மஜ்னூன் காபத்துள்ள முன்னுக்கு இப்ப சௌமா செய்கிறார் யா அல்லா இவ்வளவு காலம் நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கிறேன் யா அல்லா நான் இப்ப செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன் யாரெல்லாம் இதுக்கு போக செய்யக்கூடிய பாவத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன் அல்லா ஆனா லெயில உட சொல்ற பாவம் நீக்கிறேன் இதுக்கு நான் மன்னிப்பு கேட்க தயார் இல்லையா அல்ல லெயில மேல இருக்கிற அன்பை இன்னும் உள்ளத்துல கூட்டிடியா அல்ல இதுக்கெல்லாம் யாரு ஆமீன் செல்றாங்களோ அவனுக்கு நீ ரத்தம் செஞ்சிடியா அல்லா எதுவா செஞ்சிட்டார் அந்த அளவுக்கு உள்ளத்துல அந்த அளவுக்கு உள்ளத்தை பழி கொடுத்துட்டார் உலமாக்கள் நிலவப்படுத்துறாங்க ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு அடியாரும் அல்லாத மேல இதை விட கடினமான மகப்பெண் பெற்றோம் உள்ளத்தை அல்லாத அன்பு காத வேண்டி இதை விட இந்த மஜ்னூன் எப்படி லைலா காத வேண்டி உள்ளத்தை பறி கொடுத்திருந்தாரோ இதை விட இதை விட உள்ளத்துல அல்லாத அன்பு மட்டும் தான் சொல்ல போகும் இதை விட உள்ளத்துல அல்லாத அன்பு ஆழமான முறையில பதிவோம் இந்த உள்ளம் இந்த உள்ளத்துல ஈக்கிரத்துக்கு தகுதியானவன் பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஒருவன் இந்த உள்ளத்தை பறி கொடுக்கிறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் இந்த உள்ளத்துல சுமக்க வேண்டிய ஒரே ஒரு அன்பு அல்லாஹ் ஒருவன் மட்டும் பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய அன்புல மனிதன் உள்ளத்தை பறி கொடுத்ததுக்கு பின்னால அந்த மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசமான முறையில மாறி பிரகாசமான முறையில மாறி அந்த மனிதனுடைய முழு வாழ்க்கையும் இன்பமயமான முறையில மாறி சௌகரிய வாசலுக்கு மனிதன் போகணும் ஆக முக்கியமான ஒரு விஷயம் மனிதன் பதிவு தன்மையோட போவோம் மனிதன் பதிவு தன்மையோட போவோம் பெருமையோட இங்கோட அல்லாத தரப்பால் கிட்டை நிலைமையா பெருமைன்றது அது அல்லாவுடைய அல்லாவுடைய அல்லாவுடைய காம்பீரம் அது அல்லாவுடைய ஆட பெருமைக்கு சொந்தக்காரன் எல்லாம் உங்கள் மட்டும்தான் பெருமையை யாராலையும் நாடேலாம் யாராலையும் நாடேலாம் தெரியுமா ಸಿಂಗಲ್ತನ ಚೆಲ್ಲುವಾಗ ಬಿರುಸುದು ಚೇತನ கிணதை வாசனா ಎನ್ನುವ பிரிசுது சேதனா கிணதை வாசனா பரிசுத்தமான எண்ணங்கள் அந்த மனிதனுக்கு நல்ல விஷயங்களை வளர்ந்து சேர்க்கும் இஸ்லாம் என்ற எங்க என்ன சொன்னா எங்களுக்கு எங்களைய மூஞ்சி முன்னுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லி புகழ போகல ஒரு சொத்து ஒரு கடுமளவு சரி உள்ளத்துல சந்தோஷம் வரக்கூடாது எங்களை மூஞ்சி முன்னுக்கு ஒருத்தர் எங்களுக்கு ஏற்றினாரு எங்களை கேவலப்படுத்துறாரு கடுவு தனி கோபம் வரக்கூடாது இன்னொருத்தரை மூஞ்சி முன்னுக்கு புகழையும் கூடாது இன்னொருத்தர விஷயத்த அவர்த பின்னதால பேசையும் கூடாது இதுதான் எஸ்லாம் இதுதான் பரிசுத்தமான எண்ணம் இதுதான் எஸ்லாம் உள்ளத்துல கடுவளவு சந்தோஷம் வரக்கூடாது புகழ போகல ஏச போகல கடுவளவு கோபமும் வரக்கூடாது பெரியோர்களே சகோதரர்களே நபிமாக்கள் சகாபாக்கள் எப்பயுமே அல்லா இடத்துல இந்த சௌபாவுடைய விஷயங்களை ஒரே செஞ்சு கொண்டே இருப்பாங்க அடிமைத்துவத்தை எப்பயுமே முன்னாடி கொண்டே இருப்பாங்க நபிமார்கள் சகாபாக்கள் நான் கெட்டவன் என்பது அல்லா இடத்துல முன்னுக்கு வைப்பாங்க அபுபக்கர் சித்திக் அலி எல்லாம் தாராணுவாங்க சஹஜுத்த முனாஜா செய்வாங்களா சஹஜுத்து அல்லா இடத்துல துவா கேட்பாங்களா خذ بلطفك இராணி إلهي من له مفلس بالصدق يأتي إن بابك يا جليل كيف حالي يا إلهي ليس لي خير عمل سوء أفعال كثير زاد طاعات قليل منه عصيان ونسيان فوق அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தஹஜ்ஜுத் முனாஜத் செய்வாங்களா குஸ் பி லுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ராதுன் கலீல் யா அல்லாஹ் இந்த அபுபக்கர் சித்திக் ஆகிய நான் இருக்கிறேனே யா அல்லாஹ் ஒரு பண்பணக்காரனா உள்ள வாசலுக்கு வந்திருக்கிறேன் யாரு தெரிஞ்சது உலகத்துல முத முதலாவது ஸ்வர்கத்துக்கு போறேன்னு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட போறோம் உலகத்துல முத முதலாவது உலகத்துக்கு உலகத்திலிருந்து ஸ்வர்கத்துக்கு போறவர் அவங்க மக்கள் சித்திக்காரி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட போறோம் இப்ப எல்லாரும் கிட்ட கேட்கிறாங்க யா அல்லா முஃப்லிசுட் ஏன்னா பண்பணக்காரனா வந்திருக்கிறேன் யா அல்லா உனக்கிட்ட யா சம்பளக்காரன் அப்புவங்கள் திட்டி போன்ற வாசலுக்கு வந்திருக்கிறேன் யா அல்ல போன்ற அரசத்துல இருந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தந்திரியா அல்ல யாரில் இந்த அபுபக்கராகிய நான் இருக்கிறேன் அல்ல என்னைய போல பாவி தொடர்ந்து யாருமே இல்லையா அல்ல என்னைய போல பாவி தொடர்ந்து யாருமே இல்லையா அல்ல எனக்கிட்ட நல்ல அமல் ஒன்று கூட இல்லையா அல்ல எல்லாமே கெட்ட அமல் தான் யா அல்ல யார ஓட்ட அன்பை அல்ல யார நீ இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு சலாமாவோட ஒன்று அன்பை கொடுத்தாயா அல்ல ராபியத்துல் பத்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க முனாஜாத் செய்வாங்க அல்லாஹ் இடத்துல லைத்தக தஹ்லு வல் அய்யாமு மரீரா وليتك ترضى والأنام غضاب وليس الذي بيني وبينك آمر وبيني وبين العالمين سراب فإذا صح منك الود فلكل حي فكل الذي فوق التراب تراب எவ்வளவு நாட்கள் அது ரொம்ப அல்லா ஆனா நீ யா அல்லா அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு யா எனக்கும் உனக்கும் தொடர்பு யா அல்லா ஸ்ரீராமனும் யா அல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாம் மண்ணோட மண்ணா போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லையா எனக்கும் உனக்கும் நீங்க அன்பு கூடணும் யா அல்லா பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவோட அன்புல இன்பம் கண்டார் அல்லாவுடைய அன்புல இன்பம் கண்டார் அல்லாவுடைய அன்புடைய இன்பத்துல கஷ்டங்களை பிரச்சனைகளை எல்லாமே இன்பமான முறையில மாற்றிக்கொண்டார் எனவே கணிதத்துடைய மேலான பெரியோர்களே சகோதரர்களே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் ஏழையருக்கும் பணக்காரனுக்கும் வாலிபனுக்கும் வயோதிபர்களுக்கும் எல்லாருக்கும் இன்பம் ஒரே ஒரு வழி அல்லாத அன்பு மட்டும் இந்த எழுநூத்தி கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு இன்பம் ஒரே ஒரு வழி அல்லாத அன்பு மட்டும்தான் அல்லா சொல்யூஷன் டு வேர்ல்ட் முழு உலகத்துக்கும் தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு அல்லாத அன்பு மட்டும்தான் அல்லாத அன்பு மட்டும்தான் எனக்குரிய வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவுடைய அன்பு உள்ளத்துல வந்துட்டு நினைத்தா எல்லாமே இன்பமயமான முறையில மாறிடும் சௌகா இஸ்திகப்பாளர்களுடைய வாசலுக்கு போயிட்டு சௌகா இஸ்திகப்பாளர்கள் உடனடியான முறையில பண்ணி கொண்டுட்டு எங்களோட பேலன்ஸ் வாழ்க்கைய அல்லாமோட அன்புல கழிக்கிறதுக்கு ரகுலாலமின் அல்லாஹ் செய்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னி தருவாயாக யா அல்லா யாரை உலகத்துல ஓட்ட அன்ப மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் யார ஆக பெரிய பாவம் ஓட்ட அன்பு இல்லாம வாழ்றது தான்